கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் அவனுடைய தீனல் இஸ்லாத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பருவங்களிலும் அமைத்து கொள்ளும் பொழுது அல்லா ரபுல் ஆலமீன் அந்த தீனல் இஸ்லாத்தின் மூலமாக அவனுடைய அற்புதமான இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு உலகத்திலும் வெற்றியை கொடுப்பான் மறுமையிலும் வெற்றியை கொடுப்பான் என்பது எல்லோரும் நாம் தெரிந்த விஷயம் அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் உங்களுக்கு அல்லா ரபுல்லாலமீன் மனிதனுக்கு வழங்கிய நியாமத்துகளில் அருட்கொடைகளில் மிக மிக முக்கியமானது அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய இளமை பருவம் அந்த இளமை பருவத்தை மூமியங்களாகிய நாம் இளைஞர்களாகிய நாம் அல்லது இளைஞர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள முதியோர்களாகிய நாம் அந்த நிலையை அந்த பொறுப்பை உணர்ந்திருக்கின்றோமா இளமை பருவத்தின் மகத்துவத்தை புரிந்திருக்கின்றோமா அதனை முறையாக அல்லாஹ் சொன்ன வழிமுறைப்படி அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் காட்டிய நெறிமுறைப்படி நாம் பயன்படுத்துகின்றோமா என்ற கேள்வியை சென்ற வாரம் உங்களுக்கு முன்னால் வைத்தேன் அதனுடைய தொடராக சகோதரர்களே இன்றைய தினம் இளமை பருவம் என்பது நாம் அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த சொல்லி அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தான் ஆனால் நாம் அதனை எப்படி சீரழித்து கொண்டிருக்கின்றோம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் வைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த நமக்கு வழங்கிய இந்த இளமை பருவம் என்பது வாலிப பருவம் என்பது எவ்வளோ பெரிய நியாம தருட்கொடை அதே நேரத்திலே அல்லாவிடத்திலே கேள்விக்குரிய விசாரணைக்குரிய அல்லாவிடத்திலே பெரும் நஷ்டத்திற்குரிய ஒரு பருவம் ஒரு நியாமத் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அந்த ரீதியில்தான் நாம் பார்க்கும் பொழுது இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரையிலே நாம் சென்ற வாரமே சொன்னேன் உங்களுக்கு நாம் முதியோர்களும் பெற்றோர்களும் அப்படித்தான் நினைக்கின்றோம் இளைஞர்களும் அப்படித்தான் நினைக்கிறோம் எப்படி என்றால் என்னுடைய மகன் ஒரு நல்ல படித்த நிலையை படித்துவிட்டு ஒரு நல்ல படிப்பை படித்துவிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் போய் அவன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் கை நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பித்து விட்டால் அவன் வாழ்க்கையின் லட்சியத்தை பூர்த்தி செய்து விட்டான் அவன் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான் என்று பெற்றோர்களாகிய நாமும் புலங்காகிதம் அடைகின்றோம் நம்முடைய பிள்ளைகளும் புலங்காகிதம் அடைகின்றார்கள் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை என்று என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு நல்ல பெண்ணாக அவனுக்கு கண்குளிர்ச்சியாக நமக்கு மாமனார் மாமியாரை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான பெண்ணாக பார் திருமணம் முடித்து வைத்து விட்டால் அதுக்கப்புறம் வீடு ஒரு வாசல் ஒரு காரு ஒரு பங்களான்னு செட்டில் ஆயிட்டா அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே அவன் பரிபூர்ணப்படுத்தி விட்டான் என்று நமக்கு நாமே திருப்திப்பட்டு கொண்டுகின்றோம் அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட தான் நான் சென்ற வாரம் சொன்னேன் உங்களுக்கு இது முழுக்க முழுக்க லௌகிக ரீதியாக மெட்டீரியலிசத்தோடு சம்பந்தப்பட்ட யூத நசாராக்கள் ஏற்படுத்திய தீய விளைவினுடைய சூழ்ச்சி இது மிகப்பெரிய தீய விளைவினுடைய சூழ்ச்சி தீய விளைவை தரக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி இந்த இளைஞர்களை முஸ்லீம் இளைஞர்களை இவர்களை ஒரு மெட்டீரியலிஸ்டாக பணத்தை விரும்பக்கூடியவர்களாக பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களாக பணம் சம்பாதிப்பதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவும் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையாகவும் கருதக்கூடியவர்களாக இந்த இளைஞர்களை ஆக்கிவிட்டால் அதற்கு பிறகு இந்த இஸ்லாத்தின் மீது எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினால் என்ன இவர்கள் தங்களுடைய பணத்தை பாதுகாப்பு பாதுகாத்துக் கொள்வதிலும் அந்த பணத்தின் மூலமாக தங்களுக்கு கிடைத்த ஒரு டிக்னிட்டியை ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கௌரவத்தை இதை பாதுகாப்பதில் மட்டும்தான் இவர்கள் குறியாக இருப்பார்கள் அல்லாவுடைய மார்க்கம் எப்படி தகர்க்கப்பட்டாலும் அதை பற்றி இவர்களுக்கு அக்கறை இருக்காது என்ற ஒரு மிகப்பெரிய பாரிய சூழ்ச்சி நுழைவாக ஏற்பட்ட தீய விளைவு இன்று பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இப்படிப்பட்ட மனநிலை உருவாகிவிட்டது என்ன மனநிலை நாம் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தா போதும் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் செட்டில் ஆகி விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் இல்லை சகோதரர்களே அப்படி அல்ல ஏனென்றால் இன்றைய இளைஞர்களை பார்க்கின்றோம் அவர்களுக்கு அல்லாவுடைய மார்க்கம் இல்லாமல் அல்லாவுடைய மார்க்கத்திலே வழிகாட்டுதல் இல்லாமல் கண்மணி நாயகம் செல்லல்லா அலிஸ்லத்திலே வழிகாட்டுதல் இல்லாமல் இளம் பருவத்திலே அவர்கள் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த சம்பாத்தியம் முதியோர்களை மதிப்பது என்ற என்பதை விட்டு அவர்களை கண்ணை மறைத்து விடுகின்றது பெற்றோர்களை மதிப்பதில்லை கொஞ்சம் கையில் காசு பார்க்க ஆரம்பித்த உடனே முதியோர்களை மதிப்பதில்லை வயதில் மூத்தவர்களை மதிப்பதில்லை எம்பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் மாமின் ஷாபின் அக்ரமா ஷேகன் சின்னிஹி அபுதாவுதிரி அதிசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு வாலிபனும் எந்த ஒரு இளைஞனும் தன்னை விட வயதில் மூத்த ஒரு முதியவரை தன்னை விட வயதில் மூத்த ஒரு முதியவரை அவருடைய வயதுக்காக கண்ணியப்படுத்துவானேனால் நபிசுல்லா சொல்கிறாங்க மாமின் ஷாபின் அக்ரம ஷேகன் சின்னிஹி எந்த ஒரு இளைஞனாக இருந்தாலும் தன்னை விட வயதில் மூத்த ஒரு முதியவரை அவருடைய வயதுக்காக அவன் கண்ணியப்படுத்துவார் எனால் இல்லா கையவல்லாஹு ஷாபன் யுக்ரிமில் சின்னிஹி இவனுடைய வயோதிக பருவத்தில் இவனை கண்ணியப்படுத்தக்கூடிய இளைஞர்களை அல்லாஹ் உருவாக்கிய தீர்வான் இவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இளைஞர்களை அல்லாஹ் உருவாக்கி தீர்வான் நபிசுல்லான்னு சொல்கிறாங்க அப்போ இளைஞர்களை பொறுத்தவரையில் தன்னை விட வயதில் மூத்த முதியவர்களை மதிக்க வேண்டும் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இந்த ரெண்டுமே இது இந்த முக்கியமான விஷயம் ரெண்டு அடிப்படைகள் மிஸ் ஆயிருது என்னன்னு சொன்னால் ஒன்றே மற்றவர்களை தன்னிடத்தில் நாலு காசு அதிகமாக வந்துருச்சு கொஞ்சம் பணம் கையில் அதிகமாக வந்துருச்சு முதியவர்களை மதிப்பதில்லை வயதில் மூத்தவர்களை மதிப்பதில்லை அல்லது சில சமயம் இளைஞர்கள் எப்படினா இவர் தாடி வச்சிருப்பாரு தொப்பி போட்டிருப்பாரு அஞ்சு வேலை தொழுகியாளி இருப்பாரு மற்றவர்களும் தனக்கு நாலு குரான் ஹதீஸ் தெரியும் ரெண்டு ஹதீஸ் தெரியும் ரெண்டு புகாரி சம்பவம் தெரியும் ரெண்டு சகாபாக்கள் சம்பவம் தெரியுனவுடனே தன்னை விட வயதில் மூத்தவர்களை மதிப்பதில்லை இவனா சிறுக்குவாதி இவனா மார்க்கும் தெரியாதவன் விதாத்து செய்கிறவன் குரானும் தெரியாது ஹதீஸும் தெரியாது என்று வயதில் மூத்தவர்களை புறந்தள்ளி ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இது எதனால் ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது எந்த இளமையை அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாவுடைய ஹபீப் சல்லா காட்டிய வழிமுறைப்படி ஒரு இளமையை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் காட்டினார்களோ அந்த வழிமுறைப்படி இவன் பயன்படுத்தாததன் விளைவு தன்னை விட வயதில் மூத்தவர்களை மதிக்க மறுக்கின்றான் மதிக்க தவறுகின்றான் ஆகவே வெறும் பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும் தன்னுடைய வாழ்க்கையில் நாலு காசு சம்பாதிச்சிட்டு கை நிறைய பணம் வந்துட்டு நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம் மனைவி மக்களோட செட்டில் ஆகிட்டோம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறிவிட்டது இளமை நோக்கம் பூர்த்தியாகி விட்டது என்ற தவறான சிந்தனை சகோதரர்களே முதலில் நம்முடைய உள்ளத்திலிருந்து கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் சரி இளைஞர்களும் சரி ஆ இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லியாக வேண்டும் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அங்கலாய்க்கிறார்கள் என் பிள்ளை எங்களை மதிக்கிறது இல்லை ஹசரத் என் பிள்ளை தருதலையாக சுற்றுறான் தொழுவ போச்சுன்னா தொழுவ போகிறதில்ல பெற்றவங்களை மதிக்கிறதில்ல பெரியவங்களை மதிக்கிறதில்ல தருதலையாக சுற்றுறான் என்று பல நேரங்களில் பெரியவர்கள் வந்து அங்காளாய்ப்பார்கள் அதற்கு நான் அவர்களிடத்தில் சொல்லுவதுண்டு இதற்கு முழு முதல் காரணம் பெற்றோர்களாகி நீங்கள் தான் எந்த பிள்ளையுமே எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் மாமின் மௌலூதின் யூலத அலா அலல் அருள் குள்ளு மௌலூதின் யூலத அலல் அறல் குள்ளு மௌலூதின் யூலத் குள்ளு மௌலூதின் யூலத் அலல் அலல் அலல் ஃபித்ரா பெருமானா சல்லல்லா சொன்னாங்க எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது பூமியிலே பிறக்கும் பொழுது இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன ஈமானுடைய அடிப்படையில் தான் பிறக்கின்றன ஆனால் அபவாஹு யூ ஹவ்விதானிஹி அவி மஜ்ஜிசானிஹி அவி நசிரானிகி அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை ஒரு யூதனாகவோ நசராணியாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுகிறார்கள் என்று பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் ஆகவே அருமை சகோதரர்களே குழந்தை பிறக்கும் பொழுதே எந்த குழந்தையும் தருதல குழந்தையாக பிறக்கிறது இல்லை குழந்தை பிறக்கும் பொழுதே பெரியவர்களை மதிக்க தெரியாத குழந்தையாக பிறப்பதில்லை குழந்தைகள் பிறக்கும் பொழுதே மற்றவர்களை ஏளனப்படுத்தக்கூடிய தடுதலையாக ரவுடியாக ஊர் சுற்றக்கூடிய குழந்தையாக பிறப்பதில்லை பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கின்றன அந்த குழந்தையை தருதலையாகவோ மற்றவர்களை மதிக்காதவர்களாகவோ அல்லது பணத்தின் மீது மோகம் கொண்டவர்களாகவோ மனோ இச்சைகளுக்கும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் ஆட்படுபவர்களாகவோ அவர்கள் மாறுகிறார்கள் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் தான் இளைஞருடைய பெற்றோர்கள் தான் ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு தாலிமையும் அதவையும் ஒழுக்கத்தையும் மார்க்க ஞானத்தையும் இரையச்சத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை ஆ இப்போ வளர்ந்துட்டார் ஒரு வாலிபர் பெற்றோர் எப்படியோ வளர்த்துட்டாங்க ஆனால் இவர் வளர்ந்து விட்டார் இப்போ இவரிடத்தில் ஈமான் இல்லை தக்குவா இல்லை இறை அச்சம் இல்லை இவர் இதற்கு தன்னுடைய பெற்றோரை காரணம் காட்டி அல்லாவிடத்தில் தப்பிக்க முடியுமா என்னுடைய பெற்றோர் என்னை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்னுடைய பெற்றோர் தருதலையாக வளர்த்து விட்டார்கள் என்னுடைய பெற்றோர் என்னை பொதுபோக்காக வளர்த்து விட்டார்கள் அதனால் நான் இப்படி இருக்கேன் என்று பெற்றோர் மீது பழி போட்டு இவர் தப்பித்துக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக தப்பித்துக்கொள்ள முடியாது எப்பொழுது இவர் வாலிப பருவத்தை அறிந்து இவர் வாலிப பருவத்தை அடைந்து நல்லது கெட்டதுகளை அறிய ஆரம்பித்து விட்டாரோ விளங்க ஆரம்பித்து விட்டாரோ இப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தவறுகளை தானே சீர்திருத்தி அல்லாவுக்கு ஒத்த அடியாராக அல்லாவுக்கு ஓப்பான அடியானாக மாற்றிக்கொள்ள வேண்டியது ஒரு இளைஞனுடைய கடமை பெற்றோர் உன்னை உருவாக்கவில்லை என்றால் அது பெற்றோருடைய தவறு அப்படி உருவாக்கவில்லை என்பதற்காக நான் காலு முழுசு இப்படி தான் இருப்பேன் திறந்தலையாக தான் இருப்பேன் நான் இப்படி சோம்பேறியாக தான் இருப்பேன் மார்க்க ஞானம் இல்லாதவா தான் இருப்பேன் என்று இருந்தால் அதற்கு பிறகு நீ அல்லாவிடத்தில் குற்றவாளியினுடைய பெற்றோர் அல்ல இளைஞனாகிய நீதான் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே அன்புக்குரியவர்களே இளமை பருவம் என்பது அல்லா ரபுல்லாலும் நமக்கு வழங்கக்கூடிய மாபெரும் நியாமத் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு இளமை பருவத்திலே ஒரு படிப்பு படிக்கிறோம் இன்றைக்கி பெரும்பாலான முஸ்லீம் பெற்றோர்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைய ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படிக்க வைக்கணும் ஏன்னா இன்றைய கல்வி என்பது இன்றைய சிலபஸ் என்பது நான் அடிக்கடி சொல்வதுண்டு இன்றைய சிலபஸ் ஒரு படிப்பாளியை உருவாக்கி தரும் பணக்காரனை உருவாக்கி தரும் ஆனால் நல்ல மனிதனை உருவாக்கி தராது நல்ல ஒழுக்கத்தை கற்று தராது இப்படிப்பட்ட சிலபஸை படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு பெற்றோர்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் படி படி படி படித்து ப்ளஸ் டூ நல்ல மார்க் வாங்கு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கிட்டா உன்னை வந்து ஏதாவது சயின்ஸ் குரூப்பில் அல்லது ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் ஏன்னா இன்னைக்கு தெருக்கு நாலு கடை மாதிரி தெருக்கு நாலு இன்ஜினியரிங் காலேஜ் முளைச்சி கிடக்குது ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்று சேர்த்து விட்டு ஏதாவது ஒரு இசிஇ ட்ரிபிள் இ மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி ஏதோ ஒரு ஈல e ஒன்று சேர்த்து விட்டு ஒன்று ஆக்கி விட்டுறேன் நீ லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே உனக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வருவாங்க கேம்பஸ் இன்டர்வியூ வர்றது காமாசோமா கம்பெனி இல்லை பெரிய பெரிய எம்என்சிகள் மல்டிநேஷனல் கம்பெனி வருவாங்க வந்து உன கேம்பஸ்லேயே நீ படிச்சுட்டு இருக்கும் பொழுது உன்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க நீ அவங்களுடைய இ ஸ்லீவ்களா இ ஸ்லேவ்களாக அவர்களுடைய இ ஸ்லேவ்களாக எலக்ட்ரானிக் ஸ்லேவ்களாக எலக்ட்ரானிக் அடிமைகளாக உன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அக்ரிமெண்ட் போட்டு போயிடுவாங்க அப்படியே எலக்ட்ரானிக் அடிமைகளாக நீங்கள் ஆக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு நல்ல சொகுசான சம்பளம் கிடைக்கும் சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் ஏசி ரூமில் வேலை கிடைக்கும் நல்ல உன்னுடைய ஹராம் ஹலாலை பற்றிலாம் கவலைப்படாம அல்லாடைய மார்க்கத்திற்கு முரணாக நீ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அங்கே உனக்கு ஏற்பாடு இருக்கும் இதை அனைத்தையும் நீ அனுபவித்துக் கொள்ளலாம் என்று பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் என் பிள்ளைய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கிடணும் ஒரு ஐடி இன்ஜினியர் ஆக்கிடணும் ஒரு இன்டர்நெட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னீஷியன் அவனை ஆக்கிடணும் அப்படி ஆக்கிட்டா எனக்கு ஏதோ எம்என்சியில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சிரும் சகோதரர்களே ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறதோ நல்ல ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிக்கிறதோ தவறு அல்ல ஆனால் இதுவே சகோதரர்களே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வல்ல என்பதை மறந்துவிடக்கூடாது அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வல்ல சொல்லப்போனால் இன்னைக்கு ஐடியில் படிக்கிற பிள்ளைகள் அலமதுல்லா அதற்காண்டி ஐடியில் படிக்கிறதோ ஐடியில் வேலை செய்கிறதோ எம்என்சி கம்பெனிகளில் வேலை செய்கிறதோ ஹராமன் யாரும் கூட சொல்ல தயாராக இல்லை சொல்லவும் முடியாது ஆனால் அதில் உள்ள பிரச்சனைகளை பாருங்கள் இளைஞர்களை பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ட்ரீம் ஜாப் என்னுடைய வாழ்க்கையினுடைய கனவு தொழில் கனவு வேலை என்று ஒரு இளைஞனுக்கு முஸ்லீமில் என்ன நினைக்கிறேன்னா நான் ஐடி படிச்சுட்டு அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி நான் வந்து ஏதாவது எம்என்சியில் போய் சேர்ந்துடணும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி போய் சேர்ந்துடணும் நல்ல யூகேக்கு போகலாம் யூஎஸ்க்கு போகலாம் சுவிட்சர்லாந்துக்கு போகலாம் பெரிய பெரிய கம்பெனிகளை வேலை செய்யலாம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் நான் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் என்று தான் இன்றைய இளைஞர் நினைக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இளைஞர்களே உங்களுடைய திறமை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த திறமை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த திறமை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய இளமை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய உங்களுடைய வளமை உங்களுடைய செழுமை அனைத்தும் யாருக்கு பயன்படும் என்றால் ஒரு யூத கம்பெனிக்கோ ஒரு நஸ்ரானி கம்பெனிக்கோ பயன்படும் உங்களுடைய அல்லாஹ் கொடுத்த இளமையையும் அல்லாஹ் கொடுத்த திறமையையும் அல்லாஹ் கொடுத்த அறிவையும் அல்லாஹ் கொடுத்த யானத்தையும் யார் பயன்படுத்துவான் என்றால் ஒரு யூதனோ ஒரு நஸ்ரானோ பயன்படுத்தி கொண்டு செல்வான் அது மட்டுமல்ல உங்களுடைய திறமை ஆற்றல் அனைத்தையும் உறிஞ்சி கசக்கி விட்டு அவனுக்கு தேவையில்லை எனும் பொழுது சக்கையா தூக்கி எறிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பான் ஏன்னா இன்னைக்கு ஐடி லெவலில் பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் மற்ற மற்ற தொழில்கள் இருப்பவராவது மற்ற தொழிலில் சர்வீஸ் சார்ந்த மக்களுக்கு சமூக சேவை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் ஒரு இருபது வருஷம் கழித்து ஒரு முப்பது வருஷம் கழித்து ஒரு சீனியாரிட்டியை அடையும் பொழுது அவர்களுக்கு ஒரு பணி மூப்பு என்பது கிடைக்கும் ஒரு சீனியாரிட்டி கிடைக்கும் இவர் வந்து இந்த ஜாப்ல ஒரு ப்ரொஃபஸர்ல ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் இவர் சீனியர் லாயர் ஒரு சீனியர் டாக்டர் அல்லது சீனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி உங்கள் எந்த நீங்கள் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு முதுமை அடையும் பொழுது உங்களுக்கு பக்குவம் கிடைக்கும் அனுபவம் இருக்கும் சீனியாரிட்டி இருக்கும் என்ற நிலை இருக்கும் ஆனால் இந்த ஐடிஐ பொறுத்தவரையில் நீங்கள் நாற்பது ஐம்பது வயசு தாண்டிட்டீங்கடா உங்களுடைய ஜாபை உங்களுடைய கேரியரை தக்க வைத்துக் கொள்வதற்காக தினம் தினம் போராட வேண்டியிருக்கும் நீங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ படித்தவங்க இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகும் பொழுது அங்கே அடுத்த ஜெனரேஷன் இருபத்தஞ்சு வயசில் அப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு அவன் அப்டேட்டோட வருவான் அப்போ அந்த கம்பெனி அவனை பயன்படுத்த பார்க்குமா இல்லை கிழடு கட்டையை இப்போ உங்களை பயன்படுத்த பார்க்குமா இந்த கிழட்டு மாடை வச்சு வா நம்ம மாரடிக்கிறத இது அடிமாட்டலை தள்ளிவிடலாம் என்று தள்ளிவிட்டு புது அடிமைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்பொழுது உங்களுடைய உங்களுடைய வேலையையும் உங்களுடைய கேரியரையும் உங்களுடைய ஜாபையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக தினம் தினம் போராட வேண்டியிருக்கும் ஆகவே எதற்காக சொல்லவர் என்றால் ஐடியில் உள்ளவர்கள் இருங்க வேலை செய்யுங்க தவறு என்று சொல்லவில்லை அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை இப்பொழுது தேடிக்கொள்ளுங்கள் மாற்று வழியை மாற்று தீர்வை இப்பொழுதே தேடிக்கொள்ள ஆரம்பித்து விடுங்கள் அதுவே தீர்வு என்று நம்பி இருந்து விடாதீர்கள் அடுத்தபடியாக நம்முடைய இளைஞர்களை பார்ப்போம் என்னால் சகோதரர்களே அப்படி நாம் ஐடிக்கு போவது பேர் ஐடியில் இருக்கிறவங்க மாஷால எவ்வளோ இளைஞர்கள் இபாதத்தாக இருக்கிறாங்க தக்குவாக இருக்காங்க நல்ல தாடி தொப்பியோட இஸ்லாமிய சுண்ணத்தான கோலத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் அன்பு சகோதரர்களே உங்களுடைய இந்த ஐடி தொழில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழில் இதுவே தீர்வு என்று நம்பி இருந்து விடாதீர்கள் இது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக பெரிய இடையூறாக வந்து நிற்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்போ என்ன பண்ணுறதுங்க இளைஞர்கள் அல்லாஹ் ரபுல்லாலத்தோட திருமலை சொல்கின்றான் ஓ மிம்மா ரசக்னாகும் யுன்ஃபிகோன் நாம் எதையெல்லாம் அவர்களுக்கு வழங்கினோமோ அதையெல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்துவார்கள் செலவழிப்பார்கள் அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்தானோ அதனை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இளமையை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வளத்தை வாழ்வை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த திறமையை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள் நீங்கள் படித்து டாக்டர் ஆகுங்க தப்பு இல்லை ஆனால் டாக்டரேட் என்ற அந்த தொழிலை டாக்டரை ஒரு தொழிலாக கருதாமல் வயிற்று பிழைப்புக்கு காரணமாக கருதாமல் அதை ஒரு சர்வீஸாக பண்ணுங்க ரப்புலாலுமீன் உலகத்தோட ரிசுக்கையும் சேர்த்து கொடுப்பான் உங்களுக்கு நீ ஒரு இன்ஜினியராக இருங்க ஒரு லாயராக இருங்க அதை ஒரு தொழிலாக நினைக்காதீங்க அதோடு சேர்த்து நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம் இதன் மூலமாக ஏன்னா அப்படிப்பட்ட சமூக உணர்வு இல்லாமல் சமுதாய சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு கவ கலெக்டர் ஆஃபீஸ்லையோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ ஒரு பெரிய தொழில்துறையில் போய் உட்காரும் பொழுது என்ன ஆகிறது என்றால் சகோதரர்களே அவர் உயர் பதவியில் இருப்பார் நல்ல போஸ்டில் இருப்பார் ஒரு முஸ்லீமாக இருப்பார் ஆனால் அந்த உயர் பதவியில் இருக்கும் வரை தன்னை ஒரு முஸ்லீம் என்று காட்டிக்கொள்வதற்கே வெட்கப்படுவார் தன்னை தேடி ஏதாவது ஒரு முஸ்லீம் உதவிக்கு வந்துவிட்டால் இவங்க தொல்லும் தாங்க முடியலப்பா என்று தனக்கு தானே அழுத்துக்கொள்வார் பல நேரங்களிலே அதனை அந்த வெறுப்பை கக்குவார் நீங்கள் கலெக்டர் அளவுக்கோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரி அளவுக்கோ அல்லது பெரிய பெரிய போ சப் கலெக்டர் அளவுக்கோ போக வேண்டாம் ஒரு முஸ்லீம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு சாதாரண பியூனாக இருக்காரு நீங்கள் அவர்கிட்ட போய் சலாம் அலைக்கும் பாய் அப்படி சலான் சொல்லி உங்களுக்கு ஏதாவது காரியம் மாற்ற வேண்டும் நினைத்தால் உடனே என்ன சொல்லுவார் பாய் இந்த சலாம் சொல்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் பள்ளியாசம் நிறுத்திங்க என்ன வேலை அதை மட்டும் சொல்லுங்கள் அப்போ யாராவது தனக்கு வந்து சலாம் சொல்வதை கூட அது தனக்கு ஒரு பெரிய இழுக்காகவும் தான் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுவதை தன்னுடைய பதவிக்கோ தன்னுடைய பணிக்கோ மிகப்பெரிய தடையாகவும் கருதுகிறார் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு அல்லாவுடைய மார்க்க ஞானம் இல்லாமல் மார்க்க அறிவு இல்லாமல் அவருக்கு இந்த ஜாப் கிடைத்ததுனால அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரை இளைஞர்கள் எப்படி நினைக்கின்றா உங்களுடைய வளத்தை வள வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய திறமையை பெருக்கிக் கொள்ளுங்கள் நல்ல தொழிலுக்கு போங்க ஆனால் அந்த தொழில் அந்த திறமை அல்லாடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் இதுதான் ஆலம் சொல்கிறார் மிம்மா ரசக்னாகும் நாம் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோமோ அதையெல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துவார்கள் எதை கொடுத்தாலும் சரி அல்லா நமக்கு எதை கூட செல்வத்தை கொடுத்தானா இளமையை கொடுத்தானா கல்வியை கொடுத்தானா பேச்சு திறமை கொடுத்தானா அறிவை கொடுத்தானா அத்தனை அல்லாட மார்க்கத்துக்காக பயன்படுத்துங்கள் அல்லாட தீனுக்காக பயன்படுத்துங்கள் இதுதான் இளைஞர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருவது அப்படி பயன்படுத்தும் பொழுது சகோதரர்களே நம்முடைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க ஆர்வப்பட்டு அப்படிங்களா அப்போ நான் சமுதாயத்துக்கு சோஷியல் ஒர்க் பண்ணணும் சமூக சேவை செய்யணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இருக்கிற ஏதாவது ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் முஸ்லீம் இயக்கங்களில் இயக்கங்களை சேர்ந்துக்கிட்டு நான் இயக்க பண்ணி ஆற்றுறேன் அப்படின்னு ஆகும் பொழுது அவன் அங்கே ஒரு இயக்கவாதியாகத்தான் மாறுகிறானே தவிர அவன் இஸ்லாமியவாதியாக உருவாவதில்லை அவன் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்றானோ அந்த இயக்கவாதியாக மாறிவிடுகின்றான் அதன் மூலமாக இஸ்லாத்துக்கு பிரயோஜனமா அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை நான் இந்த இயக்கத்திலே மெம்பர் ஆ இயக்க தலைவர்கள் நிலைமை என்னவென்றார் சகோதரர்களே இதுவரை இந்த இயக்கங்களினால் இளைஞர்களை தக்க வைத்து இளைஞர்களை உசுப்பேற்றி இளைஞர்களை வெறியேற்றி இளைஞனே வீறு கொண்டு வா ஏறு கொண்டு வான்னு சொல்றலாம் இளைஞர்களை உசுப்பேற்றக்கூடிய இந்த அமைப்புகள் இதுவரை இந்த இளைஞர்களுக்காக இஸ்லாம் இளைஞர்களுக்காக உருப்படியாக ஏதாவது செய்திருக்கிறார்களா இளைமை சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக ஆக்கப்பூர்வமாக அரசாங்க ரீதியாக ஏதாவது காரியமாற்றிருக்கிறார்களா இல்லை அவருடைய வேலையெல்லாம் பேரணி ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் பேனரு இதுதான் அவருடைய வேலை பேரணி நடத்துவதற்கு இளைஞர் பட்டாளம் தேவை அந்த பேரணியை அரசாங்கத்திடத்தில் காட்டி அதன் மூலமாக அற்பமான அரசியல் லாபம் அடைவதற்கு இந்த இளைஞர்களுடைய சக்தியை இஸ்லாமிய இயக்கங்கள் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றன இதுதான் வேதனையான உண்மை இது ஏதோ நான் வந்து ஒரு வேகத்தில் ஆவேசத்தில் சொல்ல உங்களுக்கு யதார்த்தமான ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் இன்னைக்கு ஒரு கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கமும் எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கமும் முதலில் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அறிமுகமாவதென்றால் அவர்கள் கையில் எடுக்கும் முதல் பேர்னிங் இஷ்யூ அவர்கள் கையில் எடுக்கும் முதல் பிரச்சனை என்னவென்றால் இடஒதுக்கீடு பிரச்சனை இப்போ நான் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட்டேன் என் அமைப்பு முதல்ல ஃப்ளாஷ் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு நான் கையில் எடுக்கிற முதல் பிரச்சனைனா இடஒதுக்கீடுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணி கடந்த மூன்று வருடத்துக்கு முன்பு வரை இந்த நிலை நீடித்தது அனைத்து அமைப்புகளும் இடஒதுக்கீட்டுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தின பேரணி நடத்தின போராட்டம் நடத்தின ஒரு வழியாக அரசாங்கத்திடத்திலிருந்து மூன்றரை சதவீத இடவித இடஒதுக்கீடு கிடைத்தது அருமை சகோதரர்களே அந்த இடஒதுக்கீட்டை அந்த இடஒதுக்கீட்டை அது ஹலாலா ஹராமா கூடுமா கூடாதா என்பது ஒரு அடுத்த விவாதம் அப்புறம் வைங்கள் கிடைத்த இடஒதுக்கீட்டை ஃபுல்ஃபில் செய்வதற்கு நிறைவேற்றுவதற்கு நிரப்பமாக்குவதற்கு தகுதியான கேண்டிடேட் இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லை மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு நிறைவேற்றுவதற்கு தகுதியான பட்டதாரிகளோ தகுதியான கேண்டிடேட்டுகளோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லை அதற்காக இந்த அமைப்புகள் என்ன செய்தன இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கத்தினார்கள் கிடைத்து விட்டது அந்த இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு முஸ்லிம் சமுதாயத்தில் முறையான இளைஞர்கள் இருக்கிறார்களா முறையான தகுதியான இளைஞர்கள் இருக்கிறார்களா அதை பற்றி இந்த அமைப்புகளுக்கு கவலை இல்லை இவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஏதாவது அவ்வப்போது ஏதாவது ஒரு பேரணி ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் என்று நினைத்து இந்த இளைய சமுதாயத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலையிலே இடஒதுக்கீட்டு கிடச்சி முடிச்சாச்சு கொடுத்து முடிச்சாச்சு அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நம்மகிட்ட இப்போ என்னவென்றால் அடுத்து மறுபடியும் இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் இளைஞனே வீறு கொண்டு வா ஏறு கொண்டு வா மறுபடியும் இடஒதுக்கீட்டுக்காக ஆர்ப்பாட்டம் ஆனால் பைத்தியகரத்தனமா இல்லையா இடஒதுக்கீடு கிடைச்சதை ஃபில் பண்ணுறது நம்மகிட்ட ஆள் இல்லை கேண்டிடேட் இல்லை அடுத்த இடஒதுக்கீடு யாருக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன் எந்த இடஒதுக்கீடுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் இந்த கண்டனம் பொருந்தும் ஆக நம்முடைய நம்முடைய இளைஞர்களை ஏமாற்றுவதையும் அவர்களை பழிவாங்குவதையும் தான் இவர்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களால் இஸ்லாமிய முஸ்லீம்களுக்காக இஸ்லாமிய இளைஞர் சமுதாயத்துக்கும் எந்த பலனும் இல்லை ஆகவே இளைஞர்களே நீங்கள் சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் சமுதாயத்துக்காக பணி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அல்லாவுக்காக அல்லாட மார்க்கத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அத்தனை திறமையையும் இளமையையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதற்காக எந்த ஒரு இயக்கத்திலும் உங்களை இணைத்து இயக்கவாதியாகவோ மயக்கவாதியாகவோ ஆகிவிடாதீர்கள் நீங்கள் இயக்கத்துக்கு சென்றால் அந்த இயக்கத்தின் மயக்கத்தில் தான் வீழ்ந்து விடுவீர்களே தவிர நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்து அல்லாட மார்க்கத்துக்கு சேவையாக மாட்டீர்கள் ஆகவே அதையும் புறந்தள்ளுங்கள் அப்படி என்றால் என்னதான் செய்வது என்னதான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மொஹல்லா முஸ்லீம்களும் ஒவ்வொரு மொஹல்லாவில் உள்ள இளைஞர்களும் உங்களுடைய மொஹல்லா ஜமாத்தோடு இணைந்திருங்கள் ஜமாத்தோடு இணைந்து உங்கள் மொஹல்லா மக்களுக்கு என்ன பணி ஆற்ற முடியும் உங்களுடைய திறமையை வைத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வளமையை வைத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த டேலண்ட்டை வைத்து உங்களுடைய சமுதாயத்திற்கு உங்கள் மொஹல்லா ஜமாத்திற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசியுங்கள் அந்த மொஹல்லா ஜமாத்தோடு இணைந்திருந்து பணியாற்றுங்கள் நான் பணி செய்கிறேங்கிற பேரில் ஜமாத்தை பிரித்து மொஹல்லா பிரித்து தனி பள்ளி கட்டி எந்த பிரயோஜனம் இல்லை அல்லாவுடைய சாபத்திற்கும் அல்லாஹ் ரசூலுடைய சாபத்திற்கும் தான் நீங்கள் ஆளாவீர்கள் ஆக உங்கள் மொஹல்லா ஜமாத்தோடு இணைந்திருந்து உங்கள் உங்கள் பகுதி மொஹல்லாவோடு இணைந்திருந்து அந்த மொஹல்லா மக்களிலிருந்து உங்களுடைய சேவையை ஆரம்பியுங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம மொஹல்லாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் டிசர்விங் பீப்புள் கஷ்டப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான்னு பாருங்கள் அந்த மக்கள் உங்களால் என்ன சேவை செய்ய முடியுங்கிறத யோசிக்க அதே நேரத்தில் மொஹல்லாவில் உள்ள முத்தவள்ளிகளும் இளைஞர்களை ஒழுங்கிணைத்து அவர்களை அரவணைத்து அவர்களை எந்த அளவுக்கு அவருடைய மொஹல்லாவுடைய மேம்பாட்டிற்கும் மொஹல்லாவுடைய நல்வாழ்விற்கும் அவர்களை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இளைய சமுதாயமே நீங்கள் இறையச்சத்தோடு அல்லாவுடைய அருளோடு அல்லாவுடைய பயத்தோடு இருந்து அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருங்கள் ரப்புல் ஆலமினே உனக்கு பிடித்தமான பணி எந்த பணியோ அந்த பணிக்காக என்னுடைய இளமையை கபூல் செய்து கொள் உன்னுடைய திருப்தி தரும் பணி எந்த பணியோ உன்னுடைய திருப்தியை பெற்றுத்தரும் பணி எந்த சேவையோ அந்த சேவைக்காக என்னுடைய இளமையை பயன்படுத்திக் கொள் யாழ்லா என்று அல்லாவிடத்தில் துவா செய்து இருங்கள் ரப்புல் ஆலமீன் எந்த காலத்திற்கு எந்த சூழ்நிலைக்கு எந்த கால கட்டாயத்திற்கு எப்படிப்பட்ட சேவை ஹிதமத்தை உங்களிடத்தில் வாங்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் ஆடுகின்றானோ அப்படிப்பட்ட ஹிதமத்தை ஷாலா உங்களிடத்தில் வாங்கிக் கொள்வான் ரப்புலாலும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு சரியான நேரான வழிகாட்டுதல் ரப்புலாலும் வழங்கி அருள்வானாக இளைய சமுதாயத்தினுடைய சக்தி வீணாகி விடாமல் பாழாகி விடாமல் அல்லாவுடைய மார்க்கத்திற்கே பயன்படக்கூடியதாக ஆக்கி அருள்வானாக அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ